நற்றினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பிரெட் பீஸா செய்ய தேவையான பொருட்கள் பிரெட் ஸ்லைசஸ் தேவையான அளவு கேரட் பீன்ஸ் தக்காளி வெங்காயம் பொடியாக நறுக்கியது ஒரு கப் பீஸா சீஸ் அதாவது மொசரல்லா சீஸ் தேவையான அளவு மிளகுத்தூள் தேவையான அளவு டொமேட்டோ சாஸ் தேவையான அளவு மைனஸ் சாஸ் தேவையான அளவு வெண்ணெய் தேவையான அளவு ஹர்ப்ஸ் தேவையான அளவு செய்முறை நான் எதுவும் எல்லா பொருளும் தேவையான அளவுன்னு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அதுக்காக தான் ஹர்ப்ஸ் என்ன கிடைக்குதோ அது வாங்கிக்கலாம் ரோஸ்மேரி அல்லது பேசல் அல்லது ஆரிகானோ அது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கிடைக்கும் அது அது மாதிரி பீஸா சீஸ் மைனோ சாஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் அதை இந்த பிரெட் ஸ்லைசஸில் ரெண்டு சைடும் வெண்ணெய் தடுவிடும் ஒரு சைடில் வந்து நடுவில் கொஞ்சம் காயெல்லாம் வச்சுருவோம் கேரட் பீன்ஸ் தக்காளி வெங்காயம்லாம் வச்சுட்டு மேலே மிளகுத்தூள் தூவிட்டு இந்த பிஸா சீஸ் துருவி போட்டுட்டு டொமேட்டோ சாஸ் வச்சுட்டு மைனஸ் um, சாஸ் இதையும் அதிகம் வச்சுட்டு மேலே ஹர்ப்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வச்சு அதுவுமே வெண்ணெய் தடவிட்டு அதை மேலே ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தவா வச்சு அந்த தவாவில் வெண்ணெய் இருக்கிற சைடு வச்சு அப்படி ரோஸ்ட் பண்ணி ஒரு சைடு ரோஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு அந்த சைடும் வெண்ணெய் இருக்க மாதிரி வெண்ணெய் தடவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா சூப்பர்பான tasty and healthy bread pizza தயார் நம்ம கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வீட்லேயே தயார் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்